الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد பின்னத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே நான் ஏன் உங்களுக்கு உங்கள் அனைவரையும் ஒரு பத்து நிமிடம் அமருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்றால் ஒவ்வொருவருக்கும் ஈமானிய புதுப்பிப்பது என்பது அவசியமானது அது எனக்கும் தான் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய ஈமானை நாம் புதி புதுப்பித்துக் கொள்வதற்கும் நம்முடைய உள்ளத்தை ஊரோட்டமாக்குவதற்காகவும் இது அவசியமான ஒரு விஷயம் அதற்காக தான் நான் உங்களிடம் கேட்டுக்கொண்ட விஷயம் சுருக்கமான விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்காகவும் உள்ளத்தை உயிரோட்டமாக்குவதற்காகவும் அல்லாவுக்காக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு அர் மின் அல்லாஹி டால அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய விஷயத்தை எதிர்பார்ப்பல் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அல்லாஹு தாலாவிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை எதிர்பார்ப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லீமும் மீதும் கடமையாக இருக்கின்றது இது நம்முடைய இதயம் சார்ந்த விஷயமாக இருக்கின்றது மனிதன் இந்த உலகத்தில் எந்த விஷயம் செய்தாலும் அவன் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை அவன் கொண்டுதான் செய்வான் எந்த ஒரு விஷயமும் எதிர்பார்ப்புடன் நம் செய்வதில்லை அது வியாபாரமாக இருக்கட்டும் குடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் மற்ற எந்த விஷயமாக இருக்கட்டும் இப்போ முக்மின் என்பவன் அல்லாஹ்விடம் அவன் எந்த விஷயத்தை எதிர்பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலாவிடம் இருக்கக்கூடிய அருக்குடையை எதிர்பார்க்க வேண்டும் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய மன்னிப்பை எதிர்பார்க்க வேண்டும் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய ரிஸ்கை எதிர்பார்ப்பதுதான் ஒரு மொமினுக்கு உகந்ததாக இருக்கின்றது அதன் பற்றி அல்லாஹு தாலா தன்னுடைய திருமுறையில் கூறுகின்றான் فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا அல்லாஹு தாலாவை சந்திப்பதற்காக யார் எதிர்பார்க்கின்றார்களோ யார் விரும்புகின்றார்களோ அந்த தீர்ப்பகத்தில் அல்லாவை சந்திக்க வேண்டும் அழகிய முறையில் சந்திக்க வேண்டும் என்று யார் விரும்புகின்றார்களோ ஃபல்யா அமல் அமலம் சாலிஹா நல்ல நல்லமல்களை செய்து கொள்ளுங்கள் ஒலாயு ஸ்ரீக் ரொப்பிஹி அஹாதா அவனுக்கு அவரும் செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டில் நீங்கள் இணை கற்பித்து விடாதீர்கள் ஷிர்க் செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் நமக்கு ஒரு உபதேசத்தை கூறியிருக்கின்றனர் அப்போ நம் இருக்கக்கூடிய அனைவரும் அல்லாவை சந்திக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் பிறகு அல்லாவிடம் இருக்கக்கூடிய மன்னிப்பை எதிர்பார்க்கின்றோம் அல்லாஹ் நம்மை மன்னித்து விட வேண்டும் நாம் செய்த இந்த உள்ளகத்தில் செய்த மறதியில் செய்த தவறுகளை மன்னித்து அல்லாஹ் அவனுடைய அருளில் கொண்டு நம்மை சொர்க்கத்தில் செல்ல வேண்டும் செல்ல வைக்க வேண்டும் என்பதுதான் நாம் ஒவ்வொருவரும் விரும்புகின்றோம் அப்ப அல்லாஹ்விடம் நாம நாம் எதிர்பார்ப்பு என்பது நாம் வைக்க வேண்டும் அதே போல ஹதீஸில் வருகின்றது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு லா யமுத்துன்ன அஹதுக்கும் இல்லா ஹுவ யுஹ்சினு தன்ன பி ரப்பிஹி எந்த ஒரு மனிதனும் மரணிக்கும் பொழுது அந்த மரணிக்கக்கூடிய நிலையில் அல்லாவை பற்றி நல்ல அபிப்பிராயம் வைத்துக்கொண்டு அவன் மரணிக்கட்டும் தன்னுடைய அச்சகனை பற்றி நல்ல அபிப்பிராயத்துடன் அவன் மரணிக்கட்டும் நேற்று நாம் பார்த்தோம் அல் ஹவுஃப் அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு நாம் வாழ வேண்டும் அல்ல அச்சமும் பிறகு எதிர்பார்ப்பும் இந்த இரண்டும் ஒரு பறவைக்கு எப்படி இரண்டு ரக்கையோ அதே போல் ஒரு முக்மினுக்கு அவசியமான ஒரு விஷயம் உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு வாழுங்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய நிலையில் அங்கு அல்லாஹை அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்த நிலையில் இருங்கள் அல்லாஹை பற்றி நல்ல ஒரு அபிப்பிராயம் கொள்ளுங்கள் இரண்டு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸில் வருகின்றது நபி சொல்லா சொல்லக்கூடிய ஹதீஸ் அல்லாஹு ரபுல் ஆலமின் கூறுகின்றான் அன இந்த வன்னி அப்திபி நான் என்னுடைய அடியானுடைய எண்ணத்தின் பிரகாரமே அவனிடம் நான் நடந்து கொள்வேன் அவன் என்னை பற்றி நல்லதாகவே அவன் எண்ணினான் என்றால் என்னிடம் நல்லதாகவே எதிர்பார்த்தான் என்றால் அவனுக்கு அந்த எதிர்பார்ப்பு நல்லதாகவே அமையும் அவன் என்னிடம் தவறான ஒரு விஷயத்தை அவன் நம்பிக்கொண்டு அல்லது என்னை பற்றி தவறாக எண்ணிக்கொண்டான் என்றால் அது அவனுக்கு அப்படிதான் இருக்கும் அதைதான் நபி சொல்லா அலி சொல்லக்கூடிய வார்த்தை மன் அஹப்ப மன் அல்லாஹு லிகா அஹப்பல்லாஹு லிகாஹும் அல்லாவை சந்திப்பதற்காக யார் விரும்புகின்றார்களோ நேசிக்கின்றார்களோ மஹப்பத் கொள்கின்றார்களோ அல்லாவும் அவரை பார்ப்பதற்காகவும் சந்திப்பதற்காகவும் நேசம் கொள்கின்றான் ஒமன் கரி லிகா அல்லாஹ் கரி அல்லாஹு லிகா ஆஹோ அல்லாவை பார்க்க வேண்டுமோ அல்லது அல்லாவை சந்திக்கக்கூடிய விஷயத்தை ஒரு மனிதன் வெறுக்கின்றானோ அல்லாவும் அவனை பார்ப்பதிலும் சந்திப்பதிலும் வெறுக்கின்றான் ஆக நம்முடைய நிலை அன்புக்குறைகள் எப்பொழுதுமே நம் அல்லாவிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை எதிர்பார்த்த நிலையில் இருக்க வேண்டும் எந்த விஷயம் மனிதன் எவ்வளவு தவறு செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹ்விடம் பாவத்தை எதிர்பார்த்த நிலையில் நாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் மனிதன் இயல்பான விஷயம் பாவம் செய்யக்கூடியவன் அப்போ அல்லாஹ்விடம் அவனுக்கு இருக்கக்கூடிய இந்த பாவத்திற்கு மன்னிப்பு இருக்கின்றது அல்லாஹ் என்னை மன்னிக்கக்கூடியவன் என்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் மனிதனிடம் இருக்கக்கூடிய குறை அந்த குறையை சீர்படுத்துவதற்காக அல்லாஹ் என்னை சீர்படுத்துவான் என்ற அந்த முயற்சியுடன் அவனுடைய எதிர்பார்ப்பு நாம் வைக்க வேண்டும் அமல்களுடைய நல்ல அமல்களை நாம் செய்கின்றோம் அல்லாஹூ சாலா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வான் கபூல் செய்வான் என்ற அந்த எதிர்பார்ப்புடன் நாம் இருக்க வேண்டும் அதை என்பதைப் போல நாம் இந்த மார்க்கத்தில் நிலையாக இருக்க வேண்டும் என்று நாம் நேசிக்கின்றோம் விரும்புகின்றோம் முயற்சி செய்கின்றோம் அல்லாஹ் என்னை இந்த மார்க்கத்தில் நிலையாக வைப்பான் எப்படி இந்த மார்க்கத்தில் எனக்கு நிலையாக வைக்கின்றான் என்னுடைய மௌத்துடைய நேரத்திலும் எனக்கு இஸ்திகாமத்துடன் எனக்கு மௌத்தை கொடுப்பான் என்ற அந்த எதிர்பார்ப்பு நம் முயற்சியுடன் இருக்க வேண்டும் அன்புக்குறவிலே வெறுமனே எந்த ஒரு முயற்சி இல்லாமல் அல்லாஹ்விடம் அல்லாவை பற்றி நாம எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குமே என்றால் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை ஒரு மனிதன் முயற்சி செய்கின்றான் என்றால் அதனுடைய பலனை அவன் எதிர்பார்ப்பான் எந்த ஒரு முயற்சி இல்லாமல் அவன் எதிர்பார்க்கின்றான் என்றால் அது அவன் செய்ய அவன் அவன் தன்னையே அவன் என்ன செய்து கொள்கின்றான் நஷ்டமாக்கிக் கொள்கின்றான் அதுதான் திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸில் நபி சொல்லா அலி வசல்லம் கூறினார்கள் அல் கை மந்தான லிமா மிகவும் திறமையாளன் அல்லது சிந்திக்கக்கூடியவன் மிக ஒரு கிளவர் பர்சன் என்று சொல்லும் பொழுது ஸ்மார்ட் பர்சன் என்று சொல்லும் பொழுது யார் என்றால் யாரு தன்னுடைய நப்சி அவன் கட்டுப்படுத்தி கொண்டு வரக்கூடிய நாளுக்காக மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக இங்கேயே அவன் அமல் செய்து செல்வானோ அவன்தான் மிக ஸ்மார்ட் பர்சன் பிறகு எந்த விஷயத்திற்கும் வேலையாகாதவன் அல்லது ஒரு மிகவும் ஒரு நஷ்டவாளி யார் என்றால் தன்னுடைய மனவீச்சையை பின்பற்றிக் கொண்டு பிறகு அல்லாஹ் மீது முழுமையாக எதிர்பார்ப்பை கொண்டிருக்கின்றான் என்னை மன்னித்து விடுவான் எனக்கு சொர்க்க செய்யுடைய இட கொடுப்பான் என்று மனிதன் நம்புவது இது அவனை ஏமாற்றிக் கொள்வது என்று நபிகள் நாயம் சுல்லா அலிஸ்லம் கூறியிருக்கின்றார்கள் ஆக அபிநீத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே இந்த விஷயத்தை நான் அளவு கொள்ள வேண்டும் நம்முடைய உலகத்தில் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்கும் அல்லாஹ்விடம் நமக்கு இதற்கு உள்ளது நம்ம அதன் எதிர்பார்ப்புடன் நாம் இருக்க வேண்டும் போல சுஹான் அல்லா இரண்டு ஹதீஸுகளை சொல்லி நாம் நம்முடைய இந்த விஷயத்தை நாம் முடித்துக் கொள்ளலாம் முதல் ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எவ்வளவு கருணையாளனாக இருக்கின்றான் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்த பிறகு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்த பிறகு அல்லாஹு சாலா சொர்க்கவாசிகளை அழைப்பான் யா அல் ஜன்னா சொர்க்கவாசிகள் கூறுவார்கள் லப்பை கயா ரொப்பி சாதை யா அல்லா நாம் ஆஜராக இருக்கின்றோம் நான் உங்களுடைய செவியை நாம் கேட்கின்றோம் என்று சொல்வார்கள் உங்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் அளவின் சொர்க்கவாசிகளிடம் கேட்பான் நீங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைத்து விட்டதா இது ஏதாவது வேணுமா என்று சொல்லும் பொழுது அங்கு சொர்க்கவாசிகள் கூறுவார்கள் அலம் அலம் இபையத் உஜூஹனா அல்லாஹுவே என்னுடைய இரட்சகனே நீ எங்களுடைய முகத்தை வெண்மைப்படுத்தவில்லையா நரகத்திலிருந்து வெளியேற்றி எங்களை தூய்மைப்படுத்தவில்லையா பிறகு எங்களை சொர்க்கத்தில் புகச் செய்யவில்லையா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் கொடுத்தாய் எப்படி என்றால் வேறு யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு நீ கொடுத்தாய் இதைவிட வேற என்ன எனக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹூ சாலா கூறுவான் இதைவிட ஒன்று இருக்கின்றது அது என்ன ரிதுவானி என்னுடைய பொருத்தம் அல்லாஹ் என்னுடைய பொருத்தம் அல்லாஹு தாலா அதற்கு அந்த வார்த்தை சொல்ல கூறிய பிறகு கூறுவான் இன்றைய நாள் உங்களை கொண்டு நான் பொருந்தி கொண்டேன் இதற்கு பிறகு நான் எப்பொழுதும் உங்கள் மீது நான் கோபம் கொள்ள மாட்டேன் எப்பொழுதும் உங்கள் மீது நான் கோபம் கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் கூறுவான் சுஹான் அல்லா எப்படிப்பட்ட ஒரு நேமத்து எப்படிப்பட்ட ஒரு நியமத்து சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹுடைய பொருத்தம் கிடைப்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் அதே போல கடைசியில் ஹதீஸில் திருமீசில் வரக்கூடிய ஹதீஸ் இப்னு குசைமாவில் வரக்கூடிய ஹதீஸில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் மறுமை நாளில் மனிதனை தீர் மனிதனுக்கு தீர்ப்பளிக்கும் பொழுது முக்மீன்களுக்கு சுஹான் அல்லா எவ்வளவு கண்ணியம் அல்லாஹு தால கொடுக்கின்றான் பாருங்க நாம ஒரு தவறு செஞ்சிட்டோம் நானே ஒரு தவறு செஞ்சுட்டேன்னா என்ன நாலு பேர் முன்னாடி நிற்க வச்சு மாதிரி எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சங்கடம் இருக்கும் ஒரு நாலு பேர் தான் வேற அதிகமா இருக்கு அதுவே மறுமை நாளில் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு முன்னால் ஆதமலை சலாமிலிருந்து கடைசியாக வந்த அந்த மனிதனை முன்னால் வைத்து நிற்க வைத்து அவனுடைய மத்தியில் ஒருவனுடைய மானத்தை வாங்க வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு நிலை இருக்கும் இது யாருக்கு ஏற்படும் அல்லாஹூ தாலாவை நிராகரித்தவர்களுக்கு அல்லாஹூ தாலா ஒட்டுமொட்ட மக்களுக்கு மத்தியில் அவனுடைய பெயரை அழைப்பான் அதுவே முக்மீனுக்கு இன்று இருக்கும் பொழுது கணக்கிடும் பொழுது அல்லாஹூ தாலா அந்த மனிதன் அந்த முக்மீன் தன் மீது விஸ்வாஸ் விசுவாசம் கொண்ட அந்த நபரை அழைத்து மிக நெருக்கமாக அவன் வைத்துக் கொள்வான் எதுவரை என்றால் அவனை மறைத்து கொண்டு அவனிடம் கேட்பான் என்னுடைய அடியானே இந்த இந்த பாவத்தை நீ செய்தாயா இந்த இந்த பாவத்தை செய்தாயா என்று சொல்லும் பொழுது அவன் ஒவ்வொரு பாவத்திற்கும் அவன் அதை ஏற்றுக்கொள்வான் கடைசியில் அவனுடைய நிலை என்ன இருக்கும் இன்னைக்கு முடிஞ்சது நான் இன்னைக்கு அழிஞ்சண்டா என்ற நிலை அவனுக்கு அந்த அந்த நாளில் இருக்கும் அந்த நேரத்தில் அல்லாஹ் ரூபா அளவின் கூறுகின்றான் கூறுவான் இன்னி சக்கர்த்து அலைக்க ஃபி துனியா அல்லாஹ் மறுமை நாளில் நீ செய்த தவறையும் பாவத்தையும் நான் மறைத்து விட்டேன் இன்று நான் உன்னை மன்னித்து விடுகின்றேன் என்று அல்லாஹு தாலா முக்மீன்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான் இப்போ எதற்காக அவனுடைய எதிர்பார்ப்பு கொண்ட நிலையில் தான் வாழ்ந்தவனாக இருந்தான் அவனுடைய எதிர்பார்ப்பு அவனை இந்த உலகத்தில் வெற்றி அமையா அமைக்கக்கூடிய நிலையாக ஆக்கியது மறுமையில் அவனுடைய பொருத்தத்தையும் அவனுடைய அருளை பெறக்கூடியதாக ஆக்கின்றது ஆக அன்புக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே அல்லாஹாவை நாம் சார்ந்த நிலையிலும் அல்லாஹை அஞ்சிய நிலையிலும் அல்லாவிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை எதிர்பார்த்த நிலையிலும் இருக்க வேண்டும் எந்த பிரச்சனை இருக்கட்டும் சந்தோஷமான விஷயமா கஷ்டமான விஷயமா வியாபாரமா தொழிலா நஷ்டமா வீட்டில் பிரச்சனையா உடல்நிலை சரியில்லை எந்த நிலை இருக்கட்டும் அல்லாஹ் இதை குணப்படுத்துவான் அதான் அல்லாஹு தாலாவிடம் இதற்குரிய விஷயங்கள் இருக்கின்றது அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்ற அந்த எதிர்பார்ப்புடன் இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா உனக்கு கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹையை சார்ந்திருந்து அவனிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை எதிர்பார்த்த நிலையில் அல்லாஹ் நமக்கு வாழ வாழக்கூடிய தோஃபிக் எல்லாம் நமக்கு கொடுத்தருள்வானாக ஆமீன் வாஹிரதவான் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்